மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த தமிழர் பூர்வீக பிரதேசமே மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உன்னிச்சை பிரதேசமாகும் இந்த பிரதேசத்தின் பல்வேறு கிராமங்களுக்கு அண்மையில் எமது செய்தியாளர்கள் சென்றிருந்தனர் அதன்போது உன்னிச்சை பிரதேசத்தின் அபிவிருத்தி குறித்த தகவல்களை பெட்டக நிகழ்ச்சியாக தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் ஏ எல் முகமது சினாஸ் உன்னிச்சை பிரதேசத்தின் காந்திநகர் கிராமத்தில் சுமார் அறுபது குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் மீன்பிடி தொழிலையே சொந்த தொழிலாக செய்து வரும் சுந்தரலிங்கத்தை சந்திக்க கிடைத்தது நல்ல மீன் பிடியா நேரம் ஐநூறு ரூபா எழுநூறு ரூபா இப்போ நாளைக்கு இருநூறு ரூபா பிடிக்கிறது பெரிய மீன் உற்பத்தி செய்யலானே குஞ்சு மீன் கூட இல்ல தண்ணி குளத்துல பிடிக்கல பெரிய கஷ்டம் தொழில் இப்படி தான் நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா நேரங்களில் புறவு கொண்டு போறோம் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி கண்டு வரும் இன்றைய நிலையில் இந்த கிராமத்து மக்கள் எதிர்நோக்கும் சவால் சவால்கள் வேதனை தரும் விடயமாகும் சுத்தமான குடிநீருக்காக தாம் படும் வேதனை யாருக்குத்தான் தெரியும் என ஆதங்கப்படுகின்றார் கிஷோ அன்னலக்ஷ்மி பிள்ளைகளையும் போட்டு மாறி நேரம் பாம்பு அதுகள் எல்லாம் வரது கஷ்டமான நிலைமையெல்லாம் இருக்கு குடிநீர் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு தருவாங்க அந்த டேங்கில் அடிச்சு அதை எடுத்து தான் கொண்டு வச்சு வீடு ஒழுங்கான வீடு இல்ல தண்ணி சரியான பிரச்சனையா இருக்கு குழாய் கிணறு மூண்டு அடிச்சாங்க மூண்டுல தண்ணி இல்ல உடஞ்சு வைத்து பைப் அதால ஒரு மைல் தூரம் ரெண்டு மைல் தூரம் போய் தண்ணி எடுத்து குளிக்கிறதா இருக்கு எங்களுக்குண்டா வாழ்றண்டா பெரிய ஒரு சிக்கல் குறித்த இந்த உன்னிச்சை பிரதேச மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க உன்னிச்சை குளத்திலிருந்து குழாய் மூலம் குடிநீரை வழங்கும் திட்டம் ஒன்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியுடன் இந்த வேலை திட்டம் நிறைவுக்கு வரும் என்கின்றார் இந்த நீர் வழங்கும் வேலை திட்டத்தின் பயிற்சி தராதர சேவை உத்தியோகத்தர் கே செந்தூரன் குளத்துல தண்ணி காணான்னு சொல்லி இந்த குளத்தை பெருப்பிக்கிறாங்க தண்ணியை கொஞ்சம் பெருப்பிச்சு சில சில கிராமங்களுக்கு சில இடங்களுக்கு தண்ணி விநியோகிக்கிறது செய்யறாங்க இது வந்து உண்மையில முடியணும் இன்னும் ஒரு மாதத்துல முடியணும் ஏன்னா மழை தொடங்கினா இந்த விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி எல்லாம் இப்ப வெளியேற்றி இருக்கு விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்து கொண்டிருக்காங்க அரசாங்கம் ஒரு ரெண்டு மாதத்துல முடிஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் ஆனா சில சில பிரச்சனை டிலே பண்ணால கொஞ்சம் பிந்தும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாம் மாதிரி வேலை முடிக்கும் இந்த பிரதேசத்தின் இன்றைய அபிவிருத்தி குறித்து மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச சபை தலைவர் காவன்னா சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது பதினாறு ஓட்டுகள் இருக்குது இதுவரைக்கும் இந்த இருபது வருஷ காலம் கூட கையே வைக்கவில்லை அந்த ரோட்டுகள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அமிரதி அவர்கள் இருந்தவர்கள் எங்களுடைய கருணாமான் அவர்கள் இருந்தவர்கள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் அவர்கள் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இருக்கும் போது எங்களோட பிரதேசம் தொடர்ந்து இப்படித்தானே இருக்க வேண்டும் எங்களை ரோட்டுகள் எடுத்து பார்த்தீர்கள் அதுக்கு நான் இந்த முறை எடுத்து காய்க்கிறான் கலைக்க உடனே அமிரதி சொன்னார் கவிசார் அவர்களே அடுத்த முறை உங்களோட ரோட்டு எல்லாம் செயல்படும் நீங்க சறுக்கி போவீங்கன்னு சொன்னார் சறுக்கி போற அளவுக்கு திறமான ரோட்டுகள் நான் உங்களுக்கு போட்டு தருவோம்னு சொன்னார் Yeah.